வணக்கம் நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் நாள் இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி நானூற்றி இருபதாம் ஆண்டு பெய்ஜிங் அதிகாரப்பூர்வமாக மிங் அரசின் தலைநகரமானது ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு கொலம்பஸ் புதிய உலகத்திற்கான தனது முதலாவது பயணத்தின் போது கியூபாவை கண்டுபிடித்தார் ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டு மாசூசெட்ஸ் குடியேற்றத்தில் முதலாவது கல்லூரியை நிறுவது நிறுவுவதற்கான வாக்கெடுப்பை அடுத்து அமெரிக்காவின் தற்போது ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் என அழைக்கப்படும் கல்லூரியானது திறக்கப்பட்டது ஆயிரத்தி எழுநூற்றி ஏழாம் ஆண்டு ஜப்பானில் இடம்பெற்ற நிலநடுக்கத்தில் ஐயாயிரத்திற்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு நியூயார்க் துறைமுகத்தில் சுதந்திர தேவி சிலையை அதிபர் குரோவர் கிளீவ்லேண்ட் அவர்கள் திறந்து வைத்தார் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு ஜப்பானில் நோபி சமவெளியில் இடம்பெற்ற நிலநடுக்கத்தில் ஏழாயிரத்திற்கும் அதிகமானோர் உயிரிழந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆஸ்திரியா மற்றும் ஹங்கேரி நாடுகளிடமிருந்து செக்கோஸ்லோவாக்கியா தனது விடுதலையை அறிவித்தது முன்னூறு ஆண்டுகளுக்கு பின்னர் செக்கோஸ்லோவாக்கியா விடுதலை அடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு புதிய போலந்து அரசு மேற்கு கலீசியாவில் உருவானதை அடுத்து போலந்து உக்ரைன் போர் ஆரம்பமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பெனிட்டோ முசோலினி தலைமையில் இத்தாலிய பாசிஸ்டுகள் இத்தாலிய அரசை கைப்பற்றினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு இரண்டாம் உலகப் போரின் போது இத்தாலியின் காலக்கெடுவை கிரேக்கம் ஏற்க மறுத்ததை அடுத்து கிரேக்க இத்தாலிய போர் ஆரம்பமானது இத்தாலி கிரேக்க நாட்டை அல்பேனியா வழியாக ஊடுருவியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு எல்விஸ் பிரஸ்லி அவர்கள் தேசிய தொலைக்காட்சியில் போலியோ தடுப்பூசியை ஏற்றிக்கொண்டார் இது அமெரிக்காவில் பெருமளவு போலியோ விழிப்புணர்வை ஏற்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு கியூபா ஏவுகணை நெருக்கடி முடிவுக்கு வந்தது சோவியத் பிரதமர் நிக்கிதா குருச்சேவ் சோவியத் ஏவுகணைகளை கியூபாவிலிருந்து அகற்ற உத்தரவிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஜார்ஜியாவில் வரலாற்றில் முதல் முறையாக பல கட்சி நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு அசர்பைசான் தலைநகர் பக்குவில் சுரங்க தொடருந்து பாதையில் ஏற்பட்ட தீ விபத்தில் இருநூற்றி இருபத்தி ஒன்பது பேர் கொல்லப்பட்டனர் இருநூற்றி அறுபத்தி ஐந்து பேர் காயமடைந்தனர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் ரஷ்ய கம்யூனிஸ்டுகளால் உக்ரைன் பிகிவ்னியா காட்டில் கொலை செய்யப்பட்ட எட்நூற்றி பதினேழு உக்னே உக்ரைன் நாட்டைச் சேர்ந்தவர்களது இறுதி கிரியைகள் அவர்கள் கொலை செய்யப்பட்ட இடத்தில் இடம்பெற்றன இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கிறிஸ்டினா ஃபெர்னாண்டஸ் டி கிர்ச்னர் என்பவர் அர்ஜென்டினா நாட்டின் முதலாவது பெண் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நாசாவின் சிக்னஸ் ஆளில்லா விண்கலம் வெர்ஜினியாவிலிருந்து புறப்பட்டு சில நிமிட நேரத்தில் வெடித்து சிதறியது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு சகோதரி நிவேதிதை அயர்லாந்து இந்திய சமூக சேவையாளர் நூலாசிரியர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு மணிலால் காந்தி மகாத்மா காந்தியின் இரண்டாவது மகன் சமூக செயற்பாட்டாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு பில் கேட்ஸ் மைக்ரோசாஃப்ட் நிறுவனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திரா நூயி இந்திய அமெரிக்க தொழிலதிபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு மஹமூத் அகமதி நெச்சாத் ஈரானின் ஆறாவது அரசு தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு அசோக் சவான் மகாராஷ்டிராவின் பதினாறாவது முதல்வர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஜூலியா ராபர்ட்ஸ் அமெரிக்க நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஹரின் பெர்னாண்டோ இலங்கை அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜவேத் கரீம் யூடியூபை அமைத்தவர்களில் ஒருவர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜஹாங்கீர் முகலாய பேரரசர் ஆயிரத்தி எழுநூற்றி நான்காம் ஆண்டு ஜான் லாக் ஆங்கிலேய மெய்யியலாளர் மருத்துவர் ஆயிரத்தி தொள்ளாயிரமாவது ஆண்டு மேக்ஸ் முல்லர் ஜெர்மன் மொழியியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ருக்மணி தேவி இலங்கை நடிகை பாடகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு பி ஸ்ரீ தமிழக எழுத்தாளர் உரையாசிரியர் பதிப்பாசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு மைசூர் வி துரைசுவாமி ஐயங்கார் வீணை இசைக்கலைஞர் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ராஜேந்திர யாதவ் இந்திய எழுத்தாளர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மைக்கேல் சாட்டா ஜாம்பியாவின் ஐந்தாவது அரசு தலைவர் இந்நாளின் சிறப்புகள் செக்கோஸ்லோவாக்கியா நாடு உருவான தினம் இன்று மற்றும் சர்வதேச அனிமேஷன் தினம் இன்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே